மந்திரங்கள் பதினொன்று இதற்கு மேலே மந்திரங்கள் கிடையாது மண் நினைப்பது திரா காப்பாற்றுவது நினைப்பவர்களை காப்பாற்றுவது மந்திரம் ஆலயங்களிலே அர்ச்சனை செய்வதெல்லாம் நாமங்கள் பேராயிரம் பரவி வானோர் எட்டும் பெம்மானை என்பார் அப்பர் சகஸ்ர நாமம் என்பார் அந்த மந்திரங்கள் பதினொன்றுக்கு சம்மிதா மந்திரம்னு பேர் ஓம் ஈசானாய நமேன் ஓம் தத்புருஷாய நமேன் ஓம் அகோராய நமேன் ஓம் வாமதேவாய நமேன் ஓம் சத்யோஜாத்தாய நமேன் ஓம் ஹிருதயாய நமேன் ஓம் சிரசே நமேன் ஓம் சிகாயை நமேன் ஓம் கவச்சாய நமேன் ஓம் நேத்ராய நமே ஓம் அத்ராய நமே என்று சொல்லுவேன் இது எட்டாவது மந்திரம் சிகா மந்திரம் திருமுறையில எட்டாவது திருமுறை திருவாசல் சிகைக்கு மேலே ஒரு உறுப்பு கிடையாது திருவாசகத்துக்கு மேலே ஒரு தோத்திரங்கள் கிடையாது சிகாமந்திர ஆதரினாலே ஒரு சிறிய திருவாசகத்தை மெல்லிய பனவோயில் எழுதி சுருட்டி ராமலிங்க அடிகளால் சிகையிலே தரித்திருந்தார் என்று சொல்லுவார் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்திலும் உருக மாட்டார் என்பு உருக்குகின்ற பாடல் திருவாசகம் திருவாசகத்திலே ஒரு பாடபேதமோ செல்லரித்து விட்டதோ என்பது கிடையாது ஆறுநூத்தி ஐம்பத்தாறு பாடல்கள் மணிவாசகர் பாடியது பின்னே இரண்டு பாடல்கள் இடைச்செறிகளாக சேர்ந்துவிட்டது எடுத்த உடனேயே எம்பெருமானுடைய மகாமந்திரத்தை சொல்லி நமச்சிவாய வாழ்கேன் நாதன் தாழ் வாழ்கேன் இப்படி ஒரு நூல் உலகத்திலே கிடையாது அறிவால் சிவனே ஆனவர் மணிவாசகர் அவர் குருந்த மனத்தின்கே சிவபெருமானுடைய அருளை அமுதத்தை உண்டு அந்த உண்ட அமுத தமிழ் வாய் வழியாக பெருகி வருகிறது திருவாசகத்தை பக்தியோடு படிக்கின்ற வெள்ளைக்கு எல்லா நலங்களும் இகவர சித்தியும் உண்டாகும் கலைமாமணி லால்குடி சுவாமிநாதன் அவர்கள் நல்ல இசை ஞானம் உள்ளவர் திருவாசகம் முழுவதும் அவரை கொண்டு பாடி எக்கோ கேசட் கம்பெனி மூலம் இந்த மணிவாசக பெருமான் பாடி என்னுடைய திருவாசகம் முழுவதும் வெளிவருகிறது இது சைவ பெருமக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் பூஜையிலே இதை போற்றி கேட்டு நன்மை அடையலாம் திருவாசகத்தை நினைத்தாலும் கேட்டாலும் பிறவி பிணி தீரும் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கும் எல்லை மெரு மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம் கோன் திருவாசகம் என்னும் தேன் தேன் தானும் கெடாது தண்ணீரை விழுந்த பொருளையும் கெடவிடாது அப்படி திருவாசகமாகிய தேனிலே விழுந்த ஆன்மாக்களாகிய நாம் அழியா வரம் பெறுவோம் எத்தனை எத்தனையோ அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நமது சுவாமிகள் பாடி அருள்கிறார் ஆண்டவன் மூவகையான ஆன்மாக்களுக்கு மூன்று தன்மையாக காட்சி தளிப்பார்கள் அருள்வான் ஆன்மாக்களே மூன்று வகை உண்டு ஒரு மதமுடைய ஆன்மாக்கள் விஞ்ஞான கலரு இருமதமுடைய ஆன்மாக்கள் பிரளயா கலரு மூன்று மதமுடைய ஆன்மாக்கள் சகலர் இந்த ஒரு மதமுடைய ஆன்மாக்களுக்கு ஜோதி வடிவாக உள்நின்று அருள் செய்வான் இறைவன் இருமலமுடைய பிரளயாகலருக்கு மான் மழு சந்திர ஜடாதரன் காலகண்டமாக ரிஷவாரராக முன்னின்று காட்சி தருவார் ஆனவன் கண்ணன் நாய் என்ற உடைய சகலருக்கு பெருமான் மானுடச் சட்டை தாங்கி வந்து குருவடிவாக காட்சி தரும் தன்னை முன்னிலை படர்த்து இந்த அற்புதமான கருத்தை திருவாசகத்திலே ஜோதியே சுடரேன் சூழொளி விளக்கேன் சுரிகுழல் பனை முலை மடந்தை பாதியே பரனேன் பால்குள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனுமாலறியா நீரியே செல்வ திருப்பெருந்துறையுரை சிவனேன் திருப்பெருந்துறையுரை சிவனே ஆதியேன் அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே எந்தருடாயே ஒரே மரமுடைய ஆன்மாக்கள் விஞ்ஞான கலர் சுவாமி ஜோதி வடிவாக காட்சி தருவான் அதைத்தான் ஜோதியே சுடரே சுழொளி விளக்கே இருமலமுடைய பிரளயாகலனுக்கு மான்மழு சந்திர ஜதாதாரமாக காட்சி தருவான் அதைத்தான் பனைமுறை மடந்தை பாதியே பரனே பால்கோள் வெண்ணீற்றாய் மும்ம மும்மலமுடைய ஆன்மாக்கள் இறைவன் மானுடச் சட்டை வாங்கி தோன்றுவான் அதைத்தான் பங்கையற்று அயனுமாலறியா நீதியே செல்வத்திருப்பெருந்துறையுள் நிறைமலர் குருந்தம் மேவிய சீராதியேன் அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே அதந்துவேனா அது என்ன கன்னட மொழி அதந்துவே என்பது கன்னட மொழி திசை சொல்லாக அந்த சொல் வருகிறது மாணிக்கவாசன் சுவாமிகள் காலத்தாலும் சீலத்தாலும் சிறந்தவர் அவர் பாண்டி நாட்டு முதலமைச்சராக இருந்தார் முதலமைச்சராக இருந்த அவர் திருப்பெருந்துறையில ஆண்டவனையே குருவாக வந்து காட்சி தர அவருடைய தலையிலே எம்பெருமான் திருவடி சூட்டி அஞ்சலத்தை உபதேசிக்க அந்த அருளா அமுதத்தை உண்ட அவர்கள் எல்லா உயிர்களும் உய்யும் பொருட்டு திருவாசகத்தை நமக்காக பாடி கொடுத்தார் அந்த திருவாசகமாகிய ஞானத்தேன் பிறவி பிணிக்கு மருந்தாக இருந்து உதவும் யார் ஒருவர் திருவாசகத்தை பக்தியோடு ஓதுவார்களோ அவர்களுக்கு மறுபிறப்பு வராது வினைகளெல்லாம் வென்று போகும் ஆயிரம் பிறப்பெடுக்கக்கூடிய வினைகள் குவிந்திருக்கின்றன அந்த வினைகளுக்கு சங்கிதம்னு பேரு நெல்லை வறுத்து விட்டால் வறுத்த நெல் முளைக்காது இந்த திருவாசகத்தை ஓதுகின்ற பொழுது இந்த சஞ்சீத வினையெல்லாம் வருபட்ட வினை போலே ஆகிவிடும் அப்ப அந்த வினைகள் மறுபடியும் மீட்டு மீண்டு பிறக்க வைக்காது ஆகையினாலே திருவாசகத்தை பக்தியோடு ஓத வேண்டும் ஓதுகின்றவனை ஆதரிக்க வேண்டும் யாரா திருவாசகம் ஓதினால் அருகிலே இருந்து பக்தி பரவசத்தோடு கேட்க வேண்டும் மனிதன் தெய்வமாகலாம் மூலம் என்று அழைத்த கஜேந்திரன் கஜேந்திராழ்வாராக விளங்கினார் ஆகையினாலே விலங்கு இருந்து மனித மனிதத்தன்மைக்கு வந்து மனிதத்தன்மையிலிருந்து தெய்வத்தன்மைக்கு வர வேண்டும் அதற்கு வழி செய்வது இந்த திருவாசகம் ஆகையினால எல்லாரும் திருவாசகத்தை போதி கேட்டு எல்லா நலங்களையும் பெற வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு சிவனருள் ஓங்குக அருள் நெறி வளர்க என்று சொல்லி இந்த வார்த்தையை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகின்றேன் வணக்கம்